இப்ப தாயுமில்லா தந்தையில்லா தாந்தனியனா இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்கும் காயில் உலக அனைத்தும் கற்போடிகான் தாழலோ மனிதர் ஏதேனும் நினைச்சிட்டார் ஏதேனும் அவருடைய அந்த கோபத்துக்கு ஆளானா அது தூள் தூளாயிடும் அவ்வளவு தலைமை உடையவர்ப்பா என்று சொல்லி அவருடைய கோலம் அப்படி இருந்தாலும் கூட ஆனா அவருடைய சீலம் இப்படிப்பட்ட உயர்ந்தது அப்படின்னு ரொம்ப அருமை அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேரி அது சரி நம்ம ஐயா நம்ம சிவபெருமான் யார் யாரையோ எப்பப்போ ஒரு சமயத்துல ஒவ்வொன்னு பங்கப்படுத்திருக்காரு என்ன அயனை நான் முகன் அவனுக்கு அஞ்சு முகம் இருந்தது ஒரு முகத்தை விடுதான் கிள்ளது சரி அனங்கனி மாப்பிள்ள யாரு மன்மதன் அவனை பாரு அந்த அம்மாவுக்கு மகளுக்கு மட்டும் தெரியும்படியா ஏனையோருக்கெல்லாம் தெரியாதபடியா ஆகிவிட்டார் அந்தகனை சந்திர அந்தகன் யாரு யமன் இல்ல யமனை செஞ்சிருக்காரு எப்ப என்ன செஞ்சிருக்காரு யமனையா அல்லது வேற யாரையா யார ஞாபகத்துல இவங்களெல்லாம் எல்லாம் செஞ்சதுதான் அந்த யமனை என்ன செஞ்சாரு என்னங்க இல்ல ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு யார யமனையே அந்தகனை சந்திரனை சந்திரனை செஞ்சது தெரியும் ஏன் யாரு உழைச்சது அது மாதிரி ஒரு அவரை வந்து ஒரு தண்டனை கொடுத்ததா சந்திரன் என்னது அப்படின்னு கேட்டா சந்திரனை தலையில வச்சிருந்தா கூட பக்கன் கொடுத்த சாபம் என்ன நீ வளரணும் தேயணும் வளரணும் தேயணும்னர் அவன் கொடுத்தது அல்லவா உலகத்துக்கு வளரணும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இவர்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் எப்படி இருக்கு அந்த மூன்றாம் பிறையா இருக்கு அல்லவா அந்தகனை சந்திரனை இவங்களாம் என்ன பயணங்கள் மாயா வடுச்செய்தான் காணேரி பயணங்கள் மாயான பயன்னா அன்னைக்கு செஞ்ச அந்த அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இன்னைக்கு அந்த அடையாளம் மாறாம வச்சிருக்கான் அடையாளம் மாறான் இப்படி அடையாளம் மாறாமல் வைத்தது ஏமா அப்படின்னு கேட்டாங்களாம் சொன்னார் இந்த மாதிரி அந்த நீங்க சொன்ன ஆளெல்லாம் இருக்காங்கல்ல யாரு பிரம்மனா இருக்கட்டும் அப்புறம் அயனை அப்புறம் யாரு திருமால் அப்புறம் சந்திரன் இவன் வந்து யமன் இப்படி எல்லாம் சொன்னீங்களே எங்க பெருமானால தண்டனை கொடுக்கப்பட்ட அதுக்கு என்னன்னு கேட்டா அது ஒரு பெரிய வாய்ப்பல்ல நல்லவா வாய்ப்பல்ல தண்டனை தண்டனை ஆகுமா அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இல்லப்பா இப்ப கூட சொன்ன கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டு பண்ணும்னு ஒரு சொல்றாங்கல்ல ஒட்டுப்பட்டானா அது யாருன்னா சரி நீ ஒன்னப்பா நவரத்தினங்கள்ல இருந்ததுப்பா அதனால பரவாயில்ல அது மாதிரி நாங்க தண்டனை என்பது அவர்களால் பெற்றாலும் கூட அப்படி தண்டனை பெற்றதே அவர்களுக்கு பெரும் பேருப்பா அல்ல நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவர்க்கு தாழ்வுடலாய் தாழலோ ஒரு பெரிய பெருமான் இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினாலே அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு செய்தால் கூட அந்த தவறு கிடைக்கணுமே அவர் கையினால அவர் கையினால கிடைக்கணுமே <laughs> அதனால அது பெரிய பேரல்லப்பா அது போய் நீ வேணும் எனக்கு குறையுங்கிறியே பேரல்ல பெருணுமே அவர் கையினால குட்டுப்படணுமே அதே பெரிய காரியம் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அது அந்த அவர்களுக்கெல்லாம் பெருமையை தவிர சிறுமை தராது என்று சொன்னார் அடுத்தது அதே மாதிரி தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என் நேரி ஆமா தக்கன் யாகம் செய்யும் போது தக்கனுக்கும் குறைபாடு ஆட்டத்தில் வச்சுங்க எச்சன்கிறது அந்த யாகம் செய்தவன் தலைவனாக யாகத்தை வேள்வி தலைவனாக அவனுக்கு இவங்களெல்லாம் ஒருத்தனை தலையெடுத்தீங்க ஒருத்தனை இந்த மாதிரி தலையெடுத்து மாத்தினீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்களே ரெண்டாவது தேவர்கணத்துக்கும் அப்படித்தான் தேவடா அதெல்லாம் நீங்க ஆறுல பின்னால் வரப்போ ஆறுல பக்கனி ஆகத்துல யாரெல்லாம் என்னென்ன பட்டாள் என்பது ரொம்ப அருமையா வருது இல்ல அதுல கலைமகளுக்கு மூக்கடிபட்டுதுன்னு வருது இல்ல கலைமகளுக்கு கலைமகளும் இங்க எல்லாம் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் குடும்பத்தோட வந்து சாப்பிட இருக்குது அதுல பிரம்மன் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னோட கலைமகளோட ஒரு கலைமகள் பாவம் எங்கேயுமே வராது லட்சுமியாவது மாறவ விட்டு அகல மாட்டாங்க யாரு திருமாலுக்கு பிரம்மனுடைய மனைவியா இருக்கிற சரஸ்வதி அதெல்லாம் கூடவே பதுசு வீட்டை விட்டு வெளியே வராது என்னமோ தக்கன் வேள்விக்கு அன்னைக்கு வந்துட்டு இவர் கூப்பிட்டு போறதுக்கு வா சாப்பிட போலாம் நீங்க பார்த்தாலும் வரமாட்டேங்கிற வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு வந்து உட்கார்ந்தது <laughs> இந்த உட்கார்ந்து அந்த பரிமாறப்பட்ட உடனே வீரபத்திரன் என்ன செய்தார்னார் நாமகள் நாசி பிறவன் செய்கிற பூரம் தானேரை தந்தவா உந்தீபரு அப்படின்னாரு ஐயா இந்த ரெண்டு பேரும் தக்க ஞானத்துல போன உடனே எங்க வீரபத்திரம் என்ன பண்ணிட்டார் நாமகள் நாசி மூக்கறி போட்டு பிடிச்சான் சரஸ்வதிக்கு மூக்கடி போட்டு பிடிச்சான் சரி கொண்ட கணவனா ஐய நான்முகனாரு ஒரு தலையே போட்டு ஆகவே இந்த சாப்பாட்டுக்கு போனதுனால வந்ததுன்னு அவன் மூக்கடிப்பட்டும் கொண்ட கணவன் தலைப்பட்டும் இப்படி எல்லாம் பின்னால அதை பற்றி எல்லாம் விரிவாக சொல்லப்பட போகுது எனவே இப்படி எல்லாம் இருந்து அவர்களுக்கெல்லாம் இந்த போர்ல அவமானம் ஏற்பட்டதே அது சரிதானான்னு கேட்டாங்க தொக்கன வந்து தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என் இவருடைய எல்லாம் போய் ஒரு சாப்பாட்டுல இந்த மாதிரிலாம் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு அதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு கேட்டார் சொன்னா அதுக்கு தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து பெருமானால என்னென்ன தண்டிக்கப்பட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு அருள் எப்படி நிறைந்துருகும் அடியாரை நைய வைத்த இந்த நைய வைப்பது எதுக்குன்னு கேட்டா நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த அப்பர் சுவாமி நாம அது அந்த மாதிரி நினைச்சிட்டோம்னா நமக்கு வர்ற தீமையை தீமைன்னு கருத மாட்டோம் இன்னைக்கு ஒரு தீமை வச்சுங்க சரி ஜென்மத்துல செஞ்ச பாவம் போகுது இன்னைக்கு இதை அனுபவிச்சோம் இதனால இன்னைக்கு ஒரு மைனஸ் அப்பா அந்த தீவனை விலகிச்சப்பா என்று கருதணும்னா நம்ம வர்ற தீவனை தீவனே கருத மாட்டோம் அப்ப இன்னைக்கு ஒண்ணு நீங்கிறது வரைக்கும் நல்லது செஞ்ச தீவன் இன்னைக்கு ஒரு அளவுல போச்சு என்று அதான் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் ஐயா உன்னை நினைஞ்சு நினைஞ்சு ஒருவரவங்களை கூட நீ சிவ சிவசிவ நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் இன்னைக்கு போயிட்டுதப்பா இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அழுதாரா அப்படின்னாரு அழுமுடியா வச்சாருன்னாரு இந்த ஒரு மணி நேரம் என்னையோ தீங்கு பண்ணிருக்க அது இன்னைக்கு தீர்ந்தது அந்த ஆன்மா புனிதமாகுதுன்னு அர்த்தம் என்று சொன்னார் எனவே இப்படியாக பெருமான் அந்த தண்டனை கொடுப்பதெல்லாம் எதற்குன்னு அந்தந்த ஆன்மாவும் உயிர் வளர்ச்சி பெறுவதற்கு தான் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அவர் என்ன பண்ணாரு கேட்டா தக்கனுக்கு என்ன பண்ணார் தலையை கிளிப்பிட்டாரு என்ன பண்ணார் சரிங்களா தலையை கண்ணை கெடுத்தவன் கோலை கொடுத்தான்னு ஒரு பழமொழி சரிங்களா அது மாதிரி தலையை கெடுத்தது என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆட்டு தலையை கொடுத்து ஏன்னா ஏற்கனவே நல்ல மனுஷ தலை இருந்தது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான் சிவபெருமான திட்டு திட்டு திட்டு அந்த யாகத்துக்கு இந்த பக்கம் ஒரு மேல வரப்படாது நாங்க யாகம் நடத்துவோம் என்று சொல்லி அந்த எந்த வாயினால கொடுத்தாரோ எந்த கண்ணை கொடுத்து எந்த தலையை கொடுத்தாரோ அந்த தலையெல்லாம் பெருமானுக்கு நன்மை செய்து வாழ்த்தல அதனால பார்த்தார் அந்த தவறு செய்த தலையை எடுத்தார் ஒரு ஆட்டு தலையை தூக்கி வைத்தார் வச்சு அது என்ன பண்ணுது மே அப்படின்னு கஷ்டம் அது <laughs> இதெல்லாம் பின்னால வரும் இல்ல டக்கனுக்கு அப்படி எல்லாம் செஞ்சது இல்ல இவனுக்கு ஏன் இது கொடுத்தாரலாம் பின்னால வரும் அந்த உந்தியாரிலையும் பார்ப்போம் எனவே இப்படி செய்வதெல்லாம் பெருமான் அந்த ஆன்மாவுக்கு நலமையே தவிர சரிங்களா தீங்கல்ல தீங்கல்ல அப்படின்னு இப்ப சொல்றோம் அதெல்லாம் அந்த காலத்துல செய்வாங்க இந்த பையன் படிக்கலன்னு சொன்னா கொஞ்ச நேரம் நிக்க வைப்பாங்க வெயில் எல்லாம் யார் எலிமெண்ட் ஸ்கூல்ல அப்படிலாம் இருந்தது எல்லாம் என்னைக்குமே இல்லை ஒண்ணும் செய்யல காலேஜ்ல ஃபெயில் ஆகலாம் சொல்லி அதற்கு காரணமும் சொன்னாராம் இந்த பாட்டு எந்த பாட்டு ஆமா எச்சனுக்கு மிகைத்தலை மற்று அருளி நன்கான் சாழலோ எச்சனுக்கு அது இவனுக்கு யாரு தக்கனுக்கு மிகைத்தலை மிகைத்தலைன்னா அந்த ஆட்டு தலையை வச்சாராம் இல்ல இருக்கிற ஒரு முக்கியமாக இருக்கிற அந்த மனித தலை எடுத்து விட்டு இந்த தலையை வைத்தாராம் மற்ற ஆர் ஒளி நன்கான் சாழலோ நம்ம திருவண்ணாமலை வருது திருவண்ணாமலை ஐயா நம்ம அண்ணாமலை இருக்குதே ஆமா இது எப்போ வந்து மாதிரி இப்படி ஆச்சு பெரிய மலையா அப்படின்னாரு அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற் கீழ் அண்ட முற நின்றதுதான் என்னேரி அப்பாவும் பிள்ளையுமா நம்முடைய பெருமானுடைய அடியும் முடியும் காண்பதற்கு ஒரு முறை முயன்றாங்களா ஆமா முயன்றாங்க யார் அடிகான யார் முடிகான அப்படின்னார் யார் அடிகான பெருமாள் யார் முடிகான உள்ள பிரமன் அல்லவா அதனால முடிகானம்னு என்ன பண்ணும் பறக்கணும் பறக்கணும்னு அந்த உடம்புல பறக்க முடியாது அதனால என்ன அன்னமாய் பறந்து போன சரி இவர் வந்து பாதாளத்தில் நோண்டி பார்க்கணும்னா இந்த உடம்பு கொண்டு நோண்டெல்லாம் முடியாது இயல்பாகவே ஒரு கருவி இல்லாம இந்த நிலத்தை நோண்டணும்னா அதுக்கு ஆற்றல் ஒரே ஒரு உண்டு பன்றி தான் <laughs> பன்றிக்கு அது அப்படியே மூக்க அப்படி இழுத்துன்னு சொன்னா அது பாட்டு கீழே ஆழமா போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் அதெல்லாம் பண்டி எடுத்தார் எடுத்து போக அவர் போக இவர் போக அவர் போக என்ன ஆச்சு ஒன்றும் காணும் அதான் அலரவனும் மாலவனும் காணாமி அறியாமி அழலுருவாய் ரெண்டு பேரும் காண முடியாதவாறு ஒரு பெரிய நெருப்பு மலையாக நின்றாரே நில முதற்கீழ் அண்ட முற நின்றதுதான் என் நீடி அருமையாக நம்முடைய அண்ணாமலையை பற்றி நினைக்கிற இல்லை முக்கியமான பதிவு அல்லவா அப்ப அன்னைக்கு அடலுருவாய் நின்றதுதான் இன்னைக்கும் அப்படியே மலையாக இருந்து நமக்கு இருக்குது அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிறங்கும் விண்ணோர் தொகையின் மணித்தொகையை ரத்த ஆர்வம் என்றெல்லாம் ரொம்ப அருமையா பாட்டு இருக்குது இந்த இதுல கூட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது எந்த எந்த தலம் இது ஆமா தீ அல்லவா ஆமா பிருத்திவிங்கிறது இது காஞ்சிபுரமும் திருவாரூரும் அது என்ன அப்படி ரெண்டு பேரும் இதா பண்ணிட்டாங்க அல்லவா காஞ்சிபுரம் ரெண்டு இருக்கு வந்து பிரதிவி அப்பு திருவானைக்காவல் தீ இங்கேதான் வாயு காலத்தி ஆகாசம் பாருங்க நம்ம இதுல திருநெல்வேலியில ஒரு வழிபாட்டு கழகம் இருக்குது அதுல தலைப்பு என்னன்னு கேட்டா பேசும்போது ஒவ்வொரு ஆண்டுலயும் ஒரு ஒரு மாதம் வைப்பாங்க ஒரு நாலு நாள் மூணு நாள் வச்சா தலைப்பு நீங்க கொடுங்கியாங்கிறது வேற என்ன பண்ணிருக்காங்க இந்த பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு பேசுவீங்க காலையில ரெண்டு தளம் மாலையில ரெண்டு தளம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஐயா அப்போ வந்து பிரதிவி வந்து எப்படின்னு கேட்டேன் இப்போ இது பிரதிவிக்கு வந்து நீங்க காஞ்சிபுரம் மட்டுமே வச்சீங்க ஐயா திருவாரூர் வேணாம் இந்த ஆண்டு ஏன் ஏன்னது திருவாரூருக்கு முப்பத்தஞ்சு பதிகம் இருக்குது அதனால இப்ப இந்த கவர் பண்ண முடியாது காஞ்சிபுரத்து கம்மியா இருக்குது அதனால எனவே இப்ப நீங்க திருவாரூரை விடுத்து இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை ஒரு மூணு நாளைக்குள்ள எல்லா திருமுறைகளையும் படிச்சு எல்லாம் தலைப்பு கொடுத்தாலும் நமக்கு தேவலாம் இதெல்லாம் கண்ட அதாவது தேவையில்லாத இந்த உறுப்புகள் தேவையில்லாத உறுப்புகளாகிய இந்த பிண்டம் கொண்டு இங்கு அடியேன் என் செய்கிறேன் இப்ப திருவருளுக்கு ஆளாகாத இந்த உடம்பை வைத்துக் கொண்டு உறுப்புகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன் இதெல்லாம் ஒரு காலத்துல தீமூட்டி செல்லான் சித்தாய வேடத்தாய் நீடு திருவானைக்காவுடைய செல்வா உந்தன் அத்தாவும் பொற்பாதம் அடைய பெற்றேன் அதனால இதெல்லாம் எனக்கு என்ன தேவையில்லை திருக்குறள் பிறப்பருக்களுற்றார்க்கு உடம்பு மிகை இந்த பிறப்பை நீக்கி பெருமான அடையும் சொல்லும்போது உடம்பு தேவையில்லை சி இது எதுக்கு வீணை கேட்டேன் அதான் அம்மா என்ன பண்ணிட்டா திருவாலங்காட்டு அம்மா பேய் வடிவு அடியேனுக்கு பாங்கு இந்த வடிவை விட அது தேவலாங்கிறது அதுக்கு நல்லது இதுக்கு கைலாயம் போக வர இறங்க ஏற ஒம்பு இல்லாம இருக்குது இது என்ன நமக்கு என்ன பண்ணிருக்கு சைனாக்காரனுடைய ஜீப்பை பிடிக்க வேண்டியிருக்கு ஆமா ஆமா நான் ஒண்ணும் நடக்க வேண்டியிருக்கு நீங்க நடக்க போனீங்களா இன்னும் போகலையா சரி இப்ப கூட போயிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் ஜீப்ல போனோம் அதனால ஏற நேபாளத்துல ஏறணும்னா அன்படியாக கைலாய காட்சியெல்லாம் அப்படி இருக்குது சரிங்களா இப்ப கூட சிவகாசியில ஒரு பதினஞ்சு பேர் எனவே எங்க விட்டோம் அலரவனும் ஆலவனும் அறியாமே அழலுருவாய் அண்டமுற நின்றதுதான் என் நேரி இந்த மாதிரி ஐயா அண்ணாமலையில இப்படி ஒரு காலத்துல நெருப்பளம்பாய் அப்படி நின்னேன்னு கேட்டார் அதுக்கு என்ன சொல்றார் நில முதற்கீழ் அண்டமுற நின்றில நீல் இருவருந்தம் பக்கா வைணவரா இருந்தாங்கன்னா காதை பொத்திக்குவாங்க இந்த இடத்த பக்கா வைணவரா இருக்கு இருந்தாங்கன்னா ஆஹா சிவசிவ ராமராம ராமராம ராமராம நாராயண நாராயண இருப்பாங்க அல்லவா ஏயா அந்த மாதிரி காணும்போது மீண்டும் போது தலைவர் வாய் நின்றார்னர் அவங்க எதனால நின்னாங்க இந்த மாதிரி எதனால இந்த மாதிரி மிருகமாலாம் போய் பறவையாகவும் போனாங்க கான்பீன் என்பதனால அந்த காண்பேன் என்று சொல்வது நல்லதா உயிருக்கு கூடாது திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் என்ன இங்க ஆய்வு நடக்குது அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு பேரும் நின்னாங்களே பெரியவங்க அது மாதிரி என்னாரு இந்த காண்பேன் என்பதனால போனாங்களே என்னார் வியவர்க்க ஐயா தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினி பாவம் அவருக்கு ஒன்னே முக்காவலி எஞ்ஞான்றும் எந்த காலத்திலும் வியவர்க்க தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்ளாது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி அதுல ஒன்ற நீமுக்கா வரியில ஒரு நீதி முடிஞ்சு போச்சு பாக்கி இருக்கு நம்ம எல்லாம் என்ன ஐம்பது வரி பாட்டு எழுதிக்கிட்டு கருத்து முடியலங்கிறான் மக்கு பயில்வார் அவர் ஒரு ஒன்னே முக்காவரி வரி வச்சுட்டு ஒரு கருத்து சொல்லிவிட்டு வியவர்க்க ஒரு சீர் எஞ்ஞான்றும் தன்னை மூணு சீர் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பாக்கியத்தின் இருக்கு இதுல ஒரு சீர் அதுல ஒரு மூணு நாலு சீர் பாக்கி இருக்கு சிவ சிவ நயவர்க்க நன்றி பயவாவினை நமக்கு நன்மை தராத செயல்களை மேற்கொள்ள வேண்டாம் வணக்கம் அப்படின்னு ஒரே குரல் தன்னை எந்த காலத்திலும் எந்த எந்த கோணத்திலும் தன்னைத்தான் வியந்து கொள்ளாது பெருமைப்படுத்திக் கொள்ளாது நல்லது தராத செயல்களை அப்படி கொஞ்சம் எட்ட விட்டுரும் அதை போய் முண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நயவர்க்க நன்றி பயவான் திருவள்ளுவன் ஆடா ஆடா ஆடா இவ்வளவு சுருங்க சொல்லி ஆனா ரெண்டு கருத்து ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிச்சாங்க ஒரே குரல் ரெண்டு இந்த மாதிரி ஒரு குரல் இரு கருத்து வருகின்றவளா எவை சொல்லுக சொல்லை அச்சொல்லை சொல்லுக ஆமா அறிந்து அருமை இது மாதிரி ஒரே குரல்ல ரெண்டு கருத்து அது தொகுக்கணும் இவ்வளவு சுருங்க சொல்லி ரெண்டு நீதிகளை சொல்லியுமே நம்ம படிக்கலையே இன்னும் இருபது வரை முப்பது வரை கொடுத்ததா நத்தப்பட்டு தோடவே அந்த பக்கம் வேற வேலை பட்டுள்ள திருக்குறளை யோகியதையா நாடு படிச்சதுன்னா ஒழுக்க வளரும் படிக்கலாம் ஒழுக்க நெறி இந்த நாட்டில் வளரணும்னா மீண்டும் ஐயோ இது இப்ப கேடுகட்டு போனது இது இது நாடே அல்ல இது அது நாலஞ்சு நாளா பார்க்கும்போது அதை நினைச்சிட்டேன் சிவ சிவ நாமே வந்து நேர திருவாவூரை போய் காவி கொண்டு வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த பக்கம் கூடாது சரௌண்டிங்ல விடாது நேரம் நேபாளம் பக்கம் போகணும் ஆமா ஆமா மானசரோட போய் அங்க தங்கிடணும் ஆமா இவ சிவன் போடணும் வேண்டாம்ப்பா இதை காதலையும் விட வேணாம் தினமணி தின தினமல்ல தினத்தந்தி ஒண்ணும் வேணாம்ப்பா இல்லை எதுவுமே வேணாம் அப்படி போட்டுதுப்பா ஒழுக்க நூல் நல்லா அருமையான நூல் அதை கரு ஒரே ஒரு அந்த அவினாசலிங்கம் செட்டியார் செஞ்சாருங்க அது கட்டாய பாடமாக்கணும் ஒரு கல்வி அமைச்சர் மற்ற அத்தனை முட்டாள்களும் செய்யலையே ஆமாமா அத்தனை முட்டாளுமே செய்யலைன்னு தொடர்ந்த என்ன வச்சான்ல மனுஷன் அவனும் தமிழன் தானே அவனும் உங்க போல அமைச்சர் தானே கல்வி சரிவு தானே திருக்குறளை கட்டாய பாடமாக்கினான் அது என்ன அப்படி ஆகணும் தொடர்ந்து ஜன்னி பிறந்துருமா பிள்ளைகளுக்கு எல்லாம் அல்லது நாட்டுக்கு எதையான கேடு வந்துருமா அது ஒருத்தர் போட்ட ஸ்கீமே போடக்கூடாது தலகணம் தலகணம் என்னமோ அண்ணாமலையார் நீங்க பாருங்கப்பா எங்களுக்கு எங்களுக்கு புலம்பு தான் தெரியுது அதை நீ நீக்குவதற்கு எங்களுக்கு தெரியலப்பா அதனால எனவே நிலமுகத்து நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவரும் தன் தலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாடலோ சலமுகத்தால் தலம்னா வஞ்சனை என்ன வஞ்சனாரு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உருமாறி போனாங்க என்ன உருமாறி போனாலாவது காணலாமா என்று கருதி போனாங்களாம் போனால் அவருடைய ஆங்காரம் தவிராது என்ன ஆங்காரம் நான் காண்பேன் என்று சொல்வது அந்த யான் காண்பேன் இல்லாமல் நாவுக்கரசர் தேவாரம் படிச்சிருந்த போய் வச்சுங்க உடனே கண்டிருப்பாங்க நாவுக்கரசர் தேவாரம் படிச்சிருக்கலாம் என்னன்னாரு ஐயா நீங்க பாத்தீங்களான்னாரு யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ஒத்த வரி ஆண்டவனை காண முடியுமான்னு கேட்டாரு காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக நீ காட்ட நான் காணலாமே தவிர எனக்கு என்னப்பா அருகது இருக்குது காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ஒத்த வரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொன்னார் இது கொஞ்சம் மறைமுகம் அது நேர்முகம் காண்பார் யார் கண்ணு அதெல்லாம் வாங்கித்தான் நம்ம வள்ளலார் காட்டு வித்தால் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் பதியேன் என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குழை வித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறங்கு வித்தால் உறங்குகின்றேன் போனா எல்லாம் இது பெத்த இருக்கு இது இருக்கு ஃபேன் இருக்கு தூக்கம் வருதா எனக்கு ஏத்து வீட்டில் வந்து மாட்டுக்கு பிடிக்கிறது தெரியும் அவங்க கட்டுறது தெரியும் அந்த பிள்ளைகள் வந்து சத்தம் போட்டு போனது தெரியும் தெரியும் அப்ப உறங்கு வித்தால் யாரொருவர் உறங்காதாரு உறங்காது என்றும் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரு அந்தோ இக்கிரியேனால் ஆவதில்லை எனக்கு என்னப்பா தெரியும் இதெல்லாம் தான் அது அவனுடைய எனவே தலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கள் இது அவங்க சொந்த விஷயம் இப்ப இது பாருங்க இது அடுத்தவர் அவங்க சொந்த விஷயத்தையே கேள்வி கேட்டுவிட்டார் என்னென்ன மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் தடையில் பாயும் அது என் ஐயா அக்கப்போர் போறதெல்லாம் நம்ம நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம் அவ்விடத்துல இருக்க மாட்டிருக்க கைலாயத்திலும் அப்படின்னு என்ன ஒரு பொண்ணை தூக்கி நடுப்புற இடது பக்கத்துல வச்சதுதான் தெரியும் யாரு மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமி வைத்தலுமே வச்சதுதான் தெரியும் இன்னொருத்தி பாஞ்சுக்கிட்டு வந்துட்டான் யாருன்னு மற்றொருத்தி என்ன செஞ்சாராம் சலமுகத்தால் அவன் தலையில் பாயுமது எண்ணி கங்கை பார்த்தாலாம் நான் இருக்கும்போது இன்னொருத்தி வந்து பக்கத்துல கொண்டாந்து வச்சிருக்கிற என்று சொல்லிட்டு சலமுகம்னு அர்த்தம் ஜலமுகம் அதான் சலமுகம் சலம் ஜலமுனா எப்படி தண்ணி அப்படி வரும்போது கட்ட கட்டன்னு சத்தம் கேட்குது உருளுது சத்தங்கள்லாம் அந்த இதுல அப்படி தண்ணி வர்ற மாதிரி பெரிய ஆறு பெருக்கெடுத்து வர்ற மாதிரி நேர உணவு தலையில வந்து பாஞ்சுதான் அப்படி ஏண்டி பாஞ்சுது என்ன அவ்விடத்திலேயே இவ்வளவு தகராறுலாம் நடக்குதாமல்ல அப்படின்னு சிவ சிவ அவ்விடத்திலாம் தகராறுலாம் கிடையாது தல முகத்தால் அவன் தலையில் பாய்ந்திடலேல் தரணி எல்லாம் பில முகத்தால் முகப்பாய்ந்து பெருங்கேடாம் தாடனோ நல்ல வேலை அவ்விடத்தில் நடக்கிறது பூரா அவ்விடத்துக்காக அல்ல எல்லாம் நமக்காகத்தான் என்னன்னு அங்க நீ நினைச்சீங்கன்னா நீ நினைக்கிறா அப்பா ஒரு மனைவியை கொண்டாந்து பக்கத்துல வச்ச உடனே இன்னொருத்தி தலையில வந்து பாயறா அப்படின்னு நினைக்கிற ஆனால் ஆனா அந்த அம்மா பாஞ்சது உண்மைதான் ஆனா அந்த பாஞ்சது என்னன்னா அவங்களுக்குள்ள தகராற நீக்கிறதுக்கு அல்ல நமக்கு வர்ற தீங்க நீக்குச்சுன்னு என்னன்னு அந்த கங்கை மட்டும் அவன் தலையில பாயாம இந்த உலகத்துல பாஞ்சிருந்தது எல்லாத்தையும் சுருட்டி மறைக்க எல்லாம் கொண்டு அரபிக்கடலில் தள்ளிவிடும் உலகமே இல்லாம போ நல்ல வேலை அவர் தலையில பார்த்தோம்னா எதையும் தாங்கும் இதயம் அது எதையும் தாங்கும் இதயம் அதனால இந்த கங்கை இல்ல இன்னொரு ஆயிரம் கங்கை வந்தாலும் தாங்கும் அது அதனால தாங்கிட்டு இந்த உலகத்துல அது வந்துருதுன்னு என்ன ஆகும் நீ நானும் அத்தனை பேர் உருட்டி அடிச்சுக்கிட்டு எங்க போடுவோம் கடலுக்கு போடுவோம்டா அப்படின்ட்டு சல முகத்தால் அவன் தலையில் நின்றில பாய்ந்திலேல் தரணி எல்லாம் பில முகத்தே புக பாய்ந்து எல்லாம் பாதாள உலகத்துல போய் பெருங்கேடாம் சாடலோ எல்லாம் குஜராத் கதடா குஜராத் கதை தெரியுமில்ல பார்த்துக்க அந்த சிவ சிவ அப்புறம் கோலாலம் ஆகி குறைகாடல் வாய் அந்த அந்தெடுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னம்மா ஒரு காலத்துல இந்த கடல் அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வந்து ஒரேடி அந்த ஒரு விஷம் திரண்டு உருண்டு வந்தது அந்த உருண்ட நெஞ்சை எங்க ஆச்சு அப்படியே சாப்பிட்டுட்டானாமல்ல நம்ம ஐயா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் வியப்பு பத்தியா அவனுடைய பெருமை பத்தியா என்றெல்லாம் சொன்னான் அப்படி சொன்ன உடனே சொன்னாங்க ஆலாலம் உண்டிலனில் அன்றையன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் நீ அவர் சதுர்கிட்ட அவருடைய ஆற்றல் அப்படி தப்பி தவறி ஒரு கால் அவர் உண்ணாம இருந்தா என்ன ஆகிறதுன்னு பல போஸ்ட் இப்ப காலியா இருக்கு எங்க தேவலோ தேவலோக தேவலோகத்தில் என்ன சார் ஒவ்வொரு நாளும் வாண்டட் வந்துகிட்டே இருக்கும் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் வாண்டட் என்னென்ன ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் போய் பல ஆண்டுகள் ஆவதனால் திருமால் பதவி காலியாக இருக்கிறது கீழ்கண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நல்ல பிரமன் அது மாதிரி அது மாதிரி வந்துருப்பா அதனால அன்னைக்கு அவங்க எல்லாம் இருந்ததுதான் மிகப்பெரிய எனவே <clears throat> வேடிக்கையாகவும் வினயமாகவும் சொல்லி வைத்தார் அவர் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் இவரெல்லாம் என்ன செய்வாரெல்லாம் மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாரலு இறந்து போயிருப்பாங்க மாட்டாப்பா எனவே பிறரெல்லாம் வாட தான் வாழ்ந்தான் திருவள்ளுவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் இந்த குரல் உண்மையா சொல்றேன் இந்த நஞ்சை வச்சுதான் அவர் பாடியிருக்கார் எனது முன்மை மேல் முன்னுதாரணம் இதுதான் எது பெருமான் செஞ்சதுதான் பயக்கண்டும் இந்த நஞ்சானது இறக்கும் உண்டால் இறக்கும் என்று தெரிந்தும் ஆனாலும் அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க பாருங்க நண்பர்களுக்காக ஆனால் அதை விட நாவுக்கரசு இருக்குன்னு ரொம்ப அருமை நாவுக்கரசருக்கு என்ன கொடுத்தான் இந்த பயலுவ என்ன கொடுத்தான் முதல் முதல் தண்டனை என்ன நாவுக்கரசர் கொடுத்த தண்டனை முதல் தண்டனை என்ன அந்த இது சுண்ணாம்பு காலவாய் ஆமா சொன்னாங்க ரெண்டாம் தண்டனை யானை மூன்றாம் தண்டனை இதான் இந்த தான் நாலாம் தண்டனை தான் உடைய கடல்ல தூக்கி போட்டது சரிங்களா மூணாம் தண்டனை என்ன அது மாதிரி அருமையா நல்ல நஞ்சு எடுத்து கொடுத்தாங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டம் இவர் அருமையான விஷத்தை சாப்பிட்டுட்டு விஷம் நீந்திருந்தாராம் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் அவர் சொன்னது ரொம்ப அருமை ஆனா இவங்க வந்தது வரலாறு அவர் சொன்னா ரொம்ப தனக்கு வேண்டியவங்க நஞ்சையே கொடுத்தா கூட இது நஞ்சுன்னு ஒதுக்கூடாதான் அப்படிங்களா கொடுங்க நான் வாங்கி சாப்பிட்றேன் அதான் நயத்தக்க நாகரிகம் என்று சொன்ன திருவள்ளுவர் அந்த சொல்லால் பெய்து சொன்ன இடம் ஒரே ஒரு இடம் தான் நயத்தக்க நாகரிகம் நாகரிகம்னு எத்தனை சொல்றோம் நயத்தக்க எல்லாராலும் விரும்பத்தகுந்த ஒரு நாகரிகம் ஒன்று உண்டென்றால் இதான்ப்பா பயக்கண்டும் கொடுக்கறது நெஞ்சுதான் உண்டா செத்துடுவோம் தான் ஆனாலும் வேண்டியவங்க கொடுத்தாங்கன்னா கொடுக்குதுங்க பரவாயில்ல அருமையா நல்லா கொடுத்தீங்க போறங்க அருமையா இருக்குன்னா சாப்பிடுப்பா இப்படி ரொம்ப அருமையாக தெரியுதுலாம் தென்பால் உகுந்தாடும் பிள்ளை சிற்றம்பலவன் பெண்பால் உகுந்தான் பெரும்பித்தன் காணி என்ன ஆமா உங்க பெருமான் வந்து நம்ம பெருமான் இருக்காரு அவர் நல்ல பெரிய ஞானத்தை வழங்குறவர் இல்ல ஆமா ஞானத்தை வழங்குறது என்ன ஞான பண்டிதனையே பெற்றெடுத்தவர் ஞான பண்டித சாணீனமூனம் கோடி என்று சொன்னியே ஞான பண்டிதனையும் பெற்ற குழு என்னுடைய பெருமான் தான் இவ்வளவு ஞானம் பெரிய அப்படியே உருட்டு திரட்டி இருக்குங்கிறீங்க ஞான திரளாய் ஞான திரளாய் நின்ற பெருமான் யாரு சம்பந்தர சம்பந்தர் ஞான திரளாய் நின்ற பெருமான் அதான் ஞான அப்படியே ஞான வடிவே இருக்கு ஆனா பாரியார் தான் சொல்லி வயலூர் முருகன் சொல்வார் ஞானமே வடிவாகிய வயலூர் பெருமான் அருளினாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறது அது ஒரே ஒரு ஒரே ஒரு ஆன்மாதான் அந்த ஆன்மாவும் இல்லப்பா